இதுதான் நிறைவாக இதுவும் தில்லையிலருடையது அச்சோ பதிகம் இந்த அச்சோ அப்படின்னா என்ன பொருள் கேட்டா வியப்பு வியப்புன்னா அடே என்று சொல்றமே அந்த வியப்பை குறிக்கிற சொல்லது அச்சோ என்பது அது மாதிரி ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்தை வைத்து அச்சோ அப்படிங்கிறார் அடே இது மாதிரி நடந்ததே இல்லையே இது மாதிரி கிடைத்ததே இல்லையே என்று மகிழ்கிறது தான் அச்சோ பதிகம் என்று ஒன்று பாருங்க அதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெரியவர் யாரோ பெரியவங்க உரை எழுதியிருக்காங்க அனுபவ வழி அறியாமை என்று அனுபவ வழி அறியாமையினர் என்ன அனுபவம்னா தனக்கு இது மாதிரி இப்ப கிடைத்திருக்கிற அனுபவம் இருக்குது இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது நான் என்ன தவம் செய்துட்டேன் ஒண்ணும் இல்லையே என்ன புண்ணியம் செய்தேன் நெஞ்சமே என்று தனக்கு கிடைத்த அனுபவம் தனக்கு கிடைப்பதற்கே காரணம் இல்லையே அப்படி பெருமானனுடைய அருள் அல்லவா என்று தன்னை மாறி திளைப்பதுதான் அந்த அனுபவ வழி அறியாமை என்றெல்லாம் அதற்கு உரை வகுத்தார்கள் போட்டும் இது பழைய பந்ததியில பாடுறது ஒரு முறை இப்ப எல்லாம் மூர்த்திகள்லாம் எப்படி பாடுறாங்களோ தெரியல பழைய பந்ததி வேற இதேதான் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனி இது பழைய பந்ததி பத்தரோடு பத்தி நெருகி அறிவைத்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே தந்தையார் பாடுறது நமக்கு மூர்த்திகள் மூதாமூர்த்திகள் பாடணும்னு சொன்னா அவங்க முதல் ஏழு திருமுறை தான் நிறைய பாடித்தே வந்துடுறாங்க நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேணி பெருமா நான் இப்படி இருந்தேன் மாண்புமிகு அமைச்சராக இருந்த போது ஏதோ நான் உண்டு அரண்மனை உண்டு அரசன் உண்டு அவருக்கு ஏதேனும் பணி செய்வது உண்டு இப்படித்தான் நான் போனது தவிர இந்த முத்தி நீர்லாம் எனக்கு தெரியாது தெரியாது மட்டுமல்ல யாரெல்லாம் தெரியலையோ என்ன போல அவங்களோடவே எனக்கு நட்பும் இருந்தது இப்ப தெரியாத இருக்கிற எனக்கு தெரிந்தவர்கள் நல்ல முத்திநிதி தெரிந்தவர்கள் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாடை வந்திருக்கும் அதுவும் தெரியும் எனக்கும் இல்லை நட்பு என்னுடைய நண்பருக்கும் இல்லை முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேணி ஏதோ அவங்களாச்சு நான் ஆச்சு என்று அப்படி அப்படிதான் நாங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படி இருந்த என்னை திருப்பெருந்துறையிலே நான் அந்த குதிரை வாங்குவதற்காக பொருளை பெற்றுக்கொண்டு பாண்டிமன்னன் பொருளை பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது அந்த திருப்பெருந்துறையில் என்ன செய்தாய் பத்தி நெறி அறிவித்து அமைச்சரே இந்த குதிரை வாங்குவது மற்றதெல்லாம் இருப்பதெல்லாம் இது உடல் பற்றிய பணி ஆனா உயிர் பற்றிய பணியை நீ பார்க்கலையப்பா உயிர் பற்றிய பணி என்ன அது இந்த ஆன்மா யாரிடத்துல பக்தி கொள்ளணும் பெருமானத்துல பக்தி கொள்ளணும் அப்படி கொண்டு இடையரா அன்பினாலே இந்த ஆன்மா கரையேற்கணும் அதெல்லாம் கரையேறத்துக்கு செய்யணும் பக்தி நெறி அறிவித்து ஏற்கனவே அரியனுக்கு இருக்கிற பல வினைகள்லாம் இருக்குது பல வினைகள் முன்ன செஞ்ச வினை பல வினைகள் பாரும் வண்ணம் அந்த வினையெல்லாம் நீக்குமாறும் செய்து சித்தமலம் அருவித்து பெரிய சிகிச்சை என்ன அறுவை சிகிச்சையில பெரிய சிகிச்சை ஆமா சாதாரணத்துக்கெல்லாம் போடு போடுறான் அஞ்சு நாள் இருக்கிற மருத்துவர்கள் இந்த மருத்துவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்மா முத்திங்கிற பேற்ற பெறணும்னா அவ்வளவு லேசா இருக்கா அதனால பத்தி பத்தினேரி அறிவித்து பதவினைகள் பாருமண்ணம் சித்தமலம் அறிவித்து பெரிய அறுவை சிகிச்சைங்களா இந்த உயிரை பிடித்திருக்கிற அந்த ஆணவ மலம் இருக்குதே அதை முழுக்க அப்படியே அறுத்தாராம் அப்படி அறிவித்து சிவமாக்கி இங்கதான் என்ன பண்ணணும் சிவமாக்கின்னா சிவமியாக செய்துன்னு உரைகள் விடாது உரைகள் விடாது அது யாருன்னா அத்வைதம் அவங்களுக்கு உண்டு என்னன்னா ஆன்மா சிவமே ஆகிவிடும் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் ஆன்மா என்னைக்கும் சிவன் சிவன் தான் ஆன்மா ஆன்மா தான் புத்தி பேட்டில் எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த பெருமானுடைய திருவடியிலே அந்த ஆன்மா இருக்கும் அவ்வளவுதான் அந்த ஆன்மா என்ற ஆன்மாவை தவிர ஆண்டவனாக ஆகாது இது நம்முடைய சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் இந்த ஒரு காலத்துல இந்த ஆன்மாவானது இறைவனாகவே ஆய்விடும் அது அவங்க கருத்து அவங்க கருத்து இது நம்ம கருத்து அதனால சிவமாக்கி அங்க கூட என்ன தெரியுமா எழுதுவாங்க கூட சிவமாக்கினா சிவம் சிவம் ஆக்கி ஆக்கின்னு மாட்டேன் சிவமாம் தன்மையை பெருவித்துன்னு எழுதுவாங்க கூட அப்படின்னு அர்த்தம் அந்த சிவமானது எப்படி அசைவற்றும் இன்பமாக இருக்கிறதோ அந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்க செய்வார்களே தவிர இந்த ஆன்மாவையே சிவமாக ஆக மாட்டாங்க அதனால சிவமாம் தன்மையை பெருவித்து என்று எழுதுவாங்க பழைய உரையா இருந்ததுன்னா பார்த்தா தெரியும் சிவம் ஆக்கி ஏன்னா சிவமாக ஆகிவிட்டு அப்புறம் ஆண்டங்கிறது என்ன யாரு அது ஆடுறது இதான் சிவமா போட்டுத அதையே தெரியுதில்ல சிவமாம் தன்மையை பெருவித்து என்னை ஆண்ட இந்த ஆன்மாவாகி என்னை ஆண்ட சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருணியவாறு இப்படி எல்லாருக்கும் தலைவனாயிருக்கிற எங்க பெருமான் அரியனுக்கு அருளியவாறு ஆர் பெருவார் அச்சோவி இந்த அருமையான பேற்றை அரியன் தவிர வேற யார் பெற முடியும் பெருமான் தந்த கருணை என்று சொல்லி அப்படியெல்லாம் போற்றி போடுகிறார் அதுல இந்த அச்சோங்கிறது அந்த யார் அந்த அப்படிப்பட்ட இந்த இது மாதிரி கிடந்தது அச்சோ ஒரு பெரிய அல்லவா இந்த மாதிரி தன்னை நான் அடியேன் பெறுவது என்பது என் அளவில் இல்லாம என்னுடைய தகுதிக்கு மேற்பட்டது பெருமான் தந்த பெருவாழ்வு என்றெல்லாம் சொல்லி சொல்லுகிறது இருக்கேன் அதான் இந்த முதல் பாட்டினுடைய கருத்து இனி <clears throat> நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை நெறியல்லா நெறி இந்த உயிர் கரையேறுவதற்கு என்ன வழியோ அந்த பக்கமே போகிறதில்லை இந்த உயிர் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு என்ன வழியோ அதுவே செய்துட்டு இருக்கிறது அப்படித்தான் அது வரைக்கும் இருந்தேன் அது உண்மையான நெறியா செல்லும் நெறியது அப்படி போகணும் இளங்கோடிகள் சொல்லியிருக்காருன்னு சொல்றேன் செல்லும் தேத்துக்கு ஒரு துணை தேடுவின் இப்படி சொன்ன ஒரே ஒரு பலவர் இளங்கோடிகள் தான் எல்லாரும் கம்பர்லாம் கூட பாடினார் பல பாட்டை இப்படியெல்லாம் தெரிந்ததுனால நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எடுத்து முடித்தது ஒரே ஒருவன் இளங்கோடிகள் தான் இதுவரைக்கும் நான் சொன்ன கண்ணை கதையை கேட்ட பெரியவர்களே திருத்தகு நல்லீர் நம்ம அருமையா அருமையா சொல்லல அழைக்கிறார் இதுவரையும் கண்ணை கதையை கேட்ட திருத்தகு நல்லீர் அருமையான சொல் அதான் சொல்வது உண்டு உங்க திருமண அடிப்படையில போடும்போது அன்புடையீர் இன்புடையீர்னு போடுறதை விட திருத்தகு நல்லீர்னு போடுங்களேன் ஐயா கொள்ளட்டுமே எனக்கு தெரிஞ்சுட்டுமே என திருத்தகுன்னு தெரியாத திருமிகுன்னு இல்லையா திருத்தகு நல்லீர் இது யார் சொல்லு இளங்கோடிகளுடைய சொல்லுது தெரிவுற கேட்ட திருத்தகு நல்லீர் இதுவரைக்கும் கன்னிக வரலாற்று கேட்ட பெரியவர்களே பரிவும் எடுக்கணும் பாங்குரணி இங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் அறவோர் அவைக்களம் அகலாதனுகுமின் பிறவோரவை களம் பழைத்தும் பெயர்மின் அரமனை காமின் அல்லவை கடிமின் அருமையா அறவுரை இப்படி ஒரு பேரிலக்கியத்தை செய்து பின்னர் ஒரு அறவுரையும் சொன்ன ஒரே ஒரு பெருமான் இளங்கோடியில் தான் அதனாலதான் பின்னால் வந்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு யாரு பாரதியார் நெஞ்சை தொடும் நெஞ்சை பிடிக்கும் நெஞ்சை ஆழும் சிலப்பதிகாரம் ரொம்ப அருமையா நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனே இந்த உயிரானது கரையேறுவதற்கு என்ன வழிகளோ அதை செல்லாமல் இந்த உயிரானது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறப்பதற்கு எதுவோ அதெல்லாம் செய்துட்டு இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற என்னை சிறுநேரிகள் சேராமி இப்படி இதுவரை நான் இந்த உலகியல் வழிபட்ட நெறியிலேயே நடந்தனே அந்த உலகியல் வழிபட்ட நெறிகளை எல்லாம் பெருமான் மாத்தினானாம் மாத்தி சேராமி திருவருளே சேரும் வண்ணம் இந்த ஆன்மா இந்த பிறவியிலிருந்து இனிமேல் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்காது ஆய் பிறவா நெறி பெறுவது பெறணும் பெற்று பெரும் பேரின்பத்தை பெறணும் என்று கருதிய திருவுள்ளத்தினாலே என்ன செய்தாராம் திருவருளே சேரும் வண்ணம் இந்த உலகியல் வழிபட்ட நெறிகள் எல்லாம் நீங்கி அருளியல் வழிபட்ட நெறிகளில் சென்று பெருமானை அடைவதற்கு ஏதுவாக குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு குறி ஒன்றும் இல்லாத அது என்னது குறி ஒன்றும் இல்லாத குறி அவனுக்கு குறி ஒன்றும் இல்லாத கூத்தன்கிறாரு எப்படி குறிக்கோள் இல்லாத நடராஜா இருப்பாரா நாம இருப்போம் <laughs> குறி ஒன்றும் இல்லாத கூத்தனுங்கிறார் குறியன்னு குறிங்கிறது அவனுக்கென்ற ஒரு வடிவோ அவனுக்கென்ற ஒரு பெயரோ இல்லாமல் இல்லாமல் பேராயிரம் பரவி வானோரத்தும் பெம்மானி ஒரு பெயராக இருக்கு அவனுக்கென்று ஒரு பெயர் அது போல அவனுக்கென்று ஒரு வடிவம் இல்லை நாம என்னன்னு கேட்டா அந்த இந்த அருவுருவ திருமேனி வச்சிருக்கிறது நாம வைத்துக் கொண்டது எது சிவலிங்க திருமேனி நாம் வைத்து வழிபாடு செய்கிறோமே தவிர அவன் அப்படித்தான் இருக்கிறான்னு அர்த்தம் என்ன பெருமான் குறி ஒன்றும் இல்லாத ஒரு அடையாளமோ அல்லது ஒரு பெயரோ எதுவும் இல்லாத பெருமானவன் ஏன் அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்றது எது தாய்மான தாய்மானார் படிக்கிறதே இல்லை நாங்களே கூட சொல்றேன் மற்றதுல பதினெண்டாம் நூற்றாண்டு இருப்பதிலேயே திருமுறைகள் எல்லாம் நமக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்துட்டு பெருமானை அடையாத வெறும் உலகியல் வழிபட்ட நெறிகள் எல்லாம் சிறுநெறிகள் பெருமானை அடையத்தக்க நெறிகள் எல்லாம் பெருநெறிகள் அல்லவா இந்த சிறு நெறிகள் சேராமி திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத அவனுக்கு ஒரு வடிவோ ஒரு பெயரோ கிடையாது குறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றதோ நீர்மையும் என்று ஒரு பாட்டு இருக்கு அதனால அப்படி நாங்க என்ன சிவலிங்க திருமணியா வச்சு வழிபாடு செய்யறோம் மற்ற அம்மா எல்லாம் வச்சு வைக்கும்போது அம்மா அம்மாவை அம்மா வைக்கிறோம் முருக பெருமானை வேலை எல்லாம் கொடுத்து வைக்கிறோம் விநாயக பெருமானே அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வயிறு ஆகுதாயின்னு கையில அப்படியெல்லாம் வச்சு படிப்படுறோம் இல்லைங்களா அது மாதிரி ஆனா பெருமானுக்கு இந்த வடிவென்று இல்லை குறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர் இது ஒரு கோடு காட்டுறார் ஒரு வடிவோ ஒரு பெயரோ இல்லாத பெருமான் கூத்த பெருமான் இருக்கானே அவன் அந்த கூத்தன் கூத்தை என்ன செய்யறார் எனக்கு அறியும் வண்ணம் அப்ப அவனுடைய கூத்தனுடைய தன்மையை எனக்கு அறியுமாறு செய்தான் அப்படின்னு அப்படின்னா அந்த கூத்தை எப்படி அறிவது எது அறிவது பதினாலு சாத்திரத்துல ஒரே ஒரு சாத்திரம் தான் கூத்தன் கூத்தை விளக்குவது ஆஹ் மாயை தனை உதறி கையில ஒண்ணு வச்சுட்டு உதறாரு சாமி எதுனாரு அவரு தேலுகள் கட்டுவிட்டது அவருக்கு உதர்றாரு நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கீழே இருக்க உயிரிட்ட இந்த மாயைங்கிற மலம் இருக்குது இந்த மக்களை போட்டு இந்த உயிரை போட்டு ஏன் வாட்ட இந்த மாயை உதறாலாம் மாயை தனி உதறி இந்த உயிருக்கு இருக்கிற வல்வினைகள் இருக்குல்ல வல்வினையை சுட்டு பொசுக்கிறாராம் இந்த ஆணவ மலம் நான் தான் நான் தான் நான் தான் எண்பது அதைத்தான் காலில் ஒரு ஆளை வச்சு அமுக்கிறார் அது யாரு முயலகனை அடக்குவது ஆணவத்தை அடக்குவது அல்லவா அதனால மாயை தனி உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி இப்படி இப்படி காட்டுறாரு என்னன்னாரு அருள்தான் எடுத்து நீ இப்படி ஏன் பாபு மனுஷன் காலை ஒத்த காலை வச்சுக்கிட்டு இப்படி காட்டுறாருனாரு நீழத்தால் இந்த ஆன்மாக்கள் மீது வைத்த அப்பா இல்ல நான் ஏன் உட்கார்ந்து இப்படியே நிக்கணும் பாவம் இந்த ஆன்மாக்கள்லாம் கரையேறணுமேங்கிறதுக்காக பாவம் அவன் ஒத்த காலில் நிக்கிறான் மனுஷன் கூட சொல்லாமல ஒத்த காலில் நிக்கிறான் யான்னு ரொம்ப கடினமான உழைப்பு செய்தாங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு அந்த அவர் பட்டா பாடு ஒத்த கால நின்ன நேயத்தால் இந்த உயிரல் மீது வைத்த நேயத்தினாலே இது அந்த மாதிரி இப்படி எல்லாம் ஆடுவதனால என்ன ஆயிட்டுனாரு ஒரு கால எல்லையில் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நேயத்தால் ஆனந்த வாரிதியுள் ஆனந்தமாகி அந்த புத்தி பெற்றுல ஆன்மாவை தான் அழுத்தல் எப்பா இவ்வளவு நாளா கடினப்பட்ட இனிமே அந்த கடினமே வராது நல்ல இந்த ஆனந்தத்துல எப்போ அனுபவிச்சுட்டே என்று அந்த ஆனந்த கடல்ல இந்த ஆன்மாக்களை அழுத்துவது தான் எங்க நடராஜர் தத்துவம் என்று பண்ண தான் எந்த யார் பரதம் தான் என்று முடிச்சார் அந்த பதினாலு சாதத்துல உண்மை விளக்கம் தான் இந்த மாதிரி இந்த நடனத்தை பற்றிய விளக்கத்தை தந்தது அந்த நூல் அதனால எல்லா நூலும் படிக்கணுங்கிறது ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த கூத்தன் என்ன செய்தான் கூறி ஒன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர் பெறுவாரச்சோவே அவனுடைய கருணை எனக்கு பெருமான் எனக்கு அறியும்படியா செய்தாரே அது ஆர் பெறுவா ஏதோ நான் தான் பெற்றேன் என்னுடைய பெருமானுடைய திருவள்ளினாலே என்று சொல்றேன் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி பொய்யெல்லாம் எது இதெல்லாம் நம்ம இந்த உடம்பும் பொய் இந்த திரைப்பட பாட்டில் கூட இன்னும் பாட்டு அந்த பழைய காலத்தில் இருக்கு பாட்டு பழைய காலத்து பாட்டுலாம் கொஞ்சம் திரைப்பட பாட்டிலேயே இந்த தத்துவம்லாம் இருக்கும் எல்லாம் மெய் என்று பொய்ப்பொருளை எல்லாம் மெய்ப்பொருள் கருதிக்கிட்டு நாம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல மூலையார் போகத்தே சிற்றின்பத்துல வேற எப்பொழுதும் அதுலயே தலைத்திருக்கிறோம் போகத்தே மையலுற கடவேனை அங்க ஒரு அருமையான குறிப்பு இன்னைக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் அது மாதிரி தானே மணிவாசகர் சிற்றின்பத்தை விரும்புகிறார் அடண்டால் அவருக்கும் திருமணம் எல்லாம் ஆயிருக்கும்னு சொல்லி அருணையாரம் கொண்டு சொல்லியிருக்கார் நான் எனக்கு உடன்பாடு அங்க என்ன பண்றாரு மையல் உற்றேன்னு சொல்லல மையலுற கடவே நீ நான் இது மாதிரி வந்து இந்த தான் மிகப்பெரியது என்று கருதி அந்த மயக்கத்துல போக இருந்த என்னை மையலுற மையலுற்றேன் அல்ல மையலுற கடவேணி அப்படி அந்த ஒரு மையல் வந்து நான் அதில் அமிழ்ந்து விட அமிழ்ந்திருக்க போற நேரத்தில் என்ன செய்துட்ட அதை நீத்துட்ட எங்க திருப்பெருந்துறையிலே குருநாதனா வந்து ஆட்கொண்டு விட்டாள் மையலுற கடவேணி மாளாமீ காத்தருளி அந்த பெண்மயக்கத்தில் இன்பப்பட்டு உலகியல் வயப்பட்டத்தில் என்னை விட்டுவிடாமல் என்ன செய்திருக்கிறாய் தையல் இடம் கொண்ட பிரான் பெருமான் எப்படி இருக்கான்னா தையல் உமையம்மையை ஒரு இடம் இடப்பாகத்தில் கொண்டிருக்கிறான் தையல் இடம் கொண்ட பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் அவன் திருவடியை சேருமாறு ஐயன் எனக்கு அருடியவார் ஆர் பெறுவாரச்சோவி ஐயன்கிறது தலைவன் அர்த்தம் அப்படி தலைவனாக இருந்த பெருமான் இப்படி எல்லாம் எனக்கு தந்தது யார் பெறுவார் அச்சோவி யார் கிடைக்கும் எனக்கு அல்லவா கிடைத்தது என்று இது வந்து கர்வம் அல்ல கர்வம் வேற பெருமிதம் வேற இதெல்லாம் அருமையான தமிழ் சொற்கள் கர்வங்கிறது தன்முனைப்பு நான் தான் பெற்றேன் வேற யார் பெறுவார்னு பெருமிதம் அவரவர்களுக்கு இருக்கிற தன்னுடைய தகுதியை அவரவர்கள் காப்பாற்றி கொண்டு போறதுக்கு பிறகு அது பெருமிதம் அவர்களுக்கு அவரவர்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை இருக்குல்லவா அப்படி சொன்னா விளங்காது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அது அதை காப்பாது அப்படி சொன்னாதான் விளங்குது என்ன பண்றது அந்த தகுதியை காப்பாற்றிக் கொள்வதுதான் அது பெருமிதம் பெருமிதம் அதனால ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேன் அங்கே பாருங்க மாண்டு விழ கடவேனி அப்படி மான் மாடும்படியாக இருந்த என்னை அந்த மாதிரி மாடும்படியாக செய்யாமல் காப்பாற்றினார் என்று சொன்னார் மாண்டு விழ கடவேனி எண்ணமிலா மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி இப்படியெல்லாம் நான் கீழே அந்த கீழ்நெறிக்கு செல்ல இருந்த என்னை பெருமான் தடுத்து ரொம்ப அருமையாக குருநாதனாக வந்து தடுத்த என்னை ஆட்கொண்டான் அல்லவா தையல் இடம் கொண்ட பிரான் தன்களே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே மன்னதனில் பிறந்தைத்து மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேணி மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பது பிறந்து இறப்பதுன்னு சொல்லிட்டு இந்த பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே யாரு அப்பர் சுவாமி என்ன இதா வேலை நமக்கு இதே தொழிலா பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு வருத்தப்பட்டிருக்காரு அப்பர் சுவாமி அது மாதிரி இந்த பிறப்பதற்கே தொழிலாகவா நம்ம இருக்கிறோம் பிறப்பை நீக்கிறதுக்கல்ல செய்யணும் அதனால மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை அப்படி நான் பிறந்து பிறந்து எழுத்து அது மாதிரி இருக்கும்படியான தன்மையில இருக்கின்ற எண்ணெய் விழ இருந்த எண்ணெய் பெருமான் என்ன செய்தார் எண்ணமிலா அன்பருளி அது என்னது எண்ணமிலானா நான் நினைத்து கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட அன்பு தந்தான் ஏன் எனக்கு சாதாரண பெருமான் மீது அன்பு இருந்தது ஆனா திருப்பெருந்துறையில அடியேனை ஆட்கொண்ட பிறகு அவனை தவிர எனக்கு வேற எதுவும் அன்பு தாய் தந்தை மக்கள் சுற்றம் எது மேலும் எனக்கு அன்பு அப்போ அவன் மீது நினைத்து கூட பார்க்க முடியாத அன்பை தன் மீது எனக்கு வைத்தானாம் பெருமான் எண்ணமிலா அன்பருளி என்ன செய்தான் என்னை ஆண்டிட்டு என்னை அடியவனாக ஏற்றுக்கொண்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து அருமை அருமை இல்ல இதான் பெருமான் குருநாதனாக வந்தார் என்பதற்கு அது சான்று இந்த தீட்சையெல்லாம் பெற்று இப்போ நமக்கு நல்ல குருநாதன் மீது தீட்சையெல்லாம் பெற்று அதுதான் குருநாதர் திருநீரை எப்படின்னு என்னட்டா எடுத்து விடுவாங்க அது ரொம்ப பெரிய சிறப்பு திரு திருமடங்கள்ல தான் திருமடங்கள்ல தான் இன்னும் அப்படி இருக்கு மூன்று விதமான அமைப்புல திருநீர் அன்பர்களுக்கு தரும் ரொம்ப நல்ல சிவ எல்லாம் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா அப்படி நெத்தியில திருநீர் எடுத்துக்குவாங்க சுண்ண வெந்நீர் அணிவித்து பெருமான் குருநாதனாக இருந்தோன்னே திருநீர் அணிவித்தாராம் அணிவிக்கும் போது இந்த விரல தான் அணிவிப்பாங்க அப்படி அப்படி அணிவிப்பாங்க சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் தூய் நெறிங்கிறது எது வீடு பேற்றின்பம் அந்த வீடு பேற்றின்பத்தை எனக்கு அடையும்படியாக அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே இப்படி பெருமான் எனக்கு குருநாதனாக வந்து தன் திருக்கரத்தினாலே திருநீரையும் எனக்கு அணிவித்து என்னை ஆட்கொண்டானி இதெல்லாம் வேற யாரு கிடைக்கும் என்று இருமாப்பல்ல பெருமிதம் இந்த இருமாப்பு வேற பெருமிதம் வேற இதெல்லாம் தமிழ் தமிழ் இருமாப்புங்கிறது செருக்குனால யார் எனக்கு என்ன தவிர யார் இருக்கான்னு பேசுறது ஏதோ பெருமான் என்னை ஆட்கொண்டு இருந்த இந்த நன்மையெல்லாம் செய்தார் திருவருள் என்று சொல்வது பெருமிதத்தோடு கூடிய அந்த அமைப்பு அடக்கம் இருக்கணும் சிவ சிவ முருகா அடுத்த பாடு பஞ்சாய அடிமடவார் கண்ணால்